முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது நாள் பகவத்கீதை வகுப்பு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு शुक्लं भद्रं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் காணவன் காக்கட்டும் என் கல்வி என் கல்வி முழுமை பெற என் கல்வி உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரி இது உங்கள் கேமரா ஒரு சுற்று சுற்றுங்களேன் ஒரு கடையை பார்க்கலாம் ஸ்ரீநாராயண ரைட்டு என்ன போதும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுலேருந்து படிக்கிறோம் சேர்ந்து படிப்போம் ஒரு ஒரு பாதமும் மூணு தடவை படிக்கலாம் ஒரு ஒரு பாதத்தையும் மூணு தடவை படிக்கலாம் ஏஷாம் હા સર જનરલ સાથે છે கேட்குறதா பார்ப்போம் படிப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ரெண்டாவது உருப்படியில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் ஏழாவது தேவை ते द्वन्द्वमोहनिर्मुक्ताः ते द्वन्द्व सर्वधर्मान् सर्वधर्मान् सर्वधर्मान् परित्यज्य परित्यज्य परित्यज्य मामेकं मामाकं मामेकं मामेकं शरणं व्रज शरणं व्रज शरणं व्रज शरणं व्रज अहं त्वा अहं त्वा अहं त्वा अहं त्वा सर्वपापेभ्यः सर्वपापेभ्यः पापेभ्यः मोक्षयिष्यामि मोक्षयिष्यामि मोक्षयिष्यामि मोक्षुष्यामि मा शुचः मा शुचः शुचः मा शुचः அப்படி அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இது வந்து எட்டாவது அத்தியாயத்திலேருந்து எடுத்துருக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு காதில் விழுறதா கொஞ்சம் கட்டாய கட்டாய் தான் கட்டாய் கட்டாய் தான் கேட்குது இப்படி இருந்தால் சரி இருக்கா சரியா இருக்கா ஆ பரவாயில்ல என்ன ஓ குனியும் போது கேட்கறதில்ல ஞாபகம் வச்சுக்கிறேன் ஸோ மண்மனா பவ மத்பக்தக பவ என்னை பற்றிய மனதை உடையவனாக என்னில் நிலை பெற்ற மனதை உடையவனாக இரு மண்மனா பவ அப்புறம் மத் பக்தக பவ என்னுடைய பக்தனாகவே இரு என்னையே புகழ்ந்து பார்ப்பவனாக இரு எங்கேயும் எந்த காலத்திலும் எந்த விஷயத்திலும் மந்த் யாஜி பவ எனக்கு எனக்காகவே யாகங்களை பஞ்சமகா யஜ்யங்களை செய்பவனாக வழி எந்த விதமான வழிபாடுகளையும் செய்பவனாக இரு அப்புறம் மாம் நமஸ்குரு என்னையே வணங்கு அப்படி செய்தால் மாமேவ மாம் ஏவ என்னையே ஐஷ்யசி சாரி ஏஷ்யசி அடைவாய் என்னையே அடைவாய் சத்தியம் இது உறுதி தே பிரதிஜானே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் வாக்கு கொடுக்கிறேன் என்னவென்றால் ஏனென்றால் இதை வந்து நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ என்னையே அடைவாய் இது உறுதி நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் தே பிரதிஜானே உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் உறுதியாக நிச்சயமாக சொல்கிறேன் ஏனென்றால் பிரியகாசி அசி நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கிறாய் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் மே எனக்கு நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நான் உனக்கு வந்து சத்தியத்தை சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நீ என்னையே அடைவாய் இறைவனையே அடைவாய் அதனால் என்னுடைய மனதினுடனேயே இரு என்னுடைய பக்தனாக இரு எனக்காகவே வழிபாடுகளை செய் என்னையே நமஸ்காரம் செய் வணங்கு அப்படின்னா எல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாதா சார் அப்படின்னா எல்லாரையும் பண்ணு எங்கே பண்ணும்பொழுது என்னையே பண்ணுகிறாய் என்பதை புரிந்து கொள் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் நமஸ்குருன்னா நம்ம பண்பாட்டில் வந்து மற்றவர்களையும் நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இருக்குது பெற்றோர்களை குருநாத்தரை நண்பர்களை தெரிந்தவர்களை வயசில் பெரியவங்களை முதலாளிய ஸோ இப்படி சீனியர்ஸ்ன்னு சொல்லி பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வணங்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் வணங்குறது சரியா தப்பா அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது அவர்களை வணங்குவது சரிதான் அப்படின்னா அதுவும் தப்பு அப்படிலாம் கிடையாது அதுவும் தப்புனாக்கா அதுவும் தப்பு தான் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அவங்களெல்லாம் வணங்குறது நிறுத்திடுமா அப்படின்னா அவர்களை எல்லாம் வணங்கு அவர்களை வணங்கும் பொழுது நீ இறைவனை வணங்குகிறாய் என்பதை புரிந்து கொண்டு வணங்கு இல்லைன்னா இண்டிவிஜுவலுக்கு நமஸ்காரம் கொடுக்குறோம் அல்லது வணங்குறோங்கிற நினப்பு இருந்ததுன்னா அந்த நமஸ்காரம் செய்கிறவனுக்கு நல்லது கிடையாது நல்லது கிடையாதுன்னா அது ஒரு விதத்தில் தொந்தரவு கொண்டு வரும் அந்த தொந்தரவு விசிபிள் கிடையாது அது ஒரு அதிர்ஷ்ட பலன் அது வேறு எப்பயாவது கஷ்டத்தை கொண்டு வரும் அதனால் இந்த பாயிண்ட்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது பரவாயில்லை இதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் என்ன இருக்குன்னா இன்னொன்று நீ அப்படி வணங்குவதை விட அந்த வணக்கம் இறைவனுக்காக செய்யப்படுகிறது என்பதை அந்த இடத்தில் அந்த நபராக இருந்து கொண்டு உனக்கு வருகின்ற சிரமங்களையோ சௌகரியங்களையோ கொடுப்பது இறைவன் கொடுக்க போவது இறைவன் அந்த இடத்தில் மதிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது இறைவன் என்பதை புரிந்து கொண்டு பார்க்க பழகினால் அது உனக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அது அதை பார்க்க பழக வேண்டும் ஒருவன் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பார்க்கணும் தான் பெட்டர் இல்லைன்னா என்னென்னா ஒரு உதவி செய்யும் பொழுது சரி என்னங்க அப்படியா என்னை பார்த்த மாதிரி திருப்பணுமா இப்போ கேட்குதா ஓ முகம் தெரியாம இருந்ததா இல்லை முகம் தெரியாது இல்ல நேத்து இது விட்டு விட்டு இப்ப கரெக்டா இருக்கா நேராக இருந்தால் தெரியுமா பார்ப்போம் அதாவது இது என்னன்னா ஒரு நபரை நான் மதிக்கிறேன் அவர் வந்து எனக்கு ஒரு பாஸ் அப்படி இருக்கலாம் அல்லது ஒரு குருஜி அப்படி இருக்கலாம் அல்லது எனக்கு தாத்தா அப்பா அப்படி இருக்கலாம் அல்லது சொசைட்டியில் ஒரு நல்ல மாடல் பர்சன் மதிக்க தகுதி உள்ள ஒரு மனிதன் அதனால் நான் அவரை மதிக்கிறேன் அவரை வணங்குகிறேன் அப்படி நான் நினச்சிட்டு அந்த இடத்துல ஈஸ்வர பவனை இல்லைன்னா அது ஒரு விதத்தில் நமக்கு செஞ்சுகிற ஒரு ஹாம் அது இப்போ தெரியாது ஏன்னா நாளைக்கு நான் வந்து அந்த நபர்கிட்ட ஒரு குறைபாட்டை பார்க்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஆடி போயிடுறேன் அப்புறம் என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த நபர் மேலே வெறுப்பு வர துவங்கி விடுகிறது அப்புறம் என்ன ஆகுதுன்னா வெறுப்பு வருகிறது வெறுப்பு வர்றதுனால நஷ்டம் என்ன ஆகுதுன்னா எனக்கு தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை மதிக்கிறேன் அவரு எனக்கு ஒரு குருஜி அப்படின்னு வச்சுப்போமே அல்லது ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர் குருஜின்னே வச்சுப்போம் பிரச்சனையை முடிப்போம் ஒரு மாடல் ஸோ அவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு மனசுக்கு தெம்பு கொடுக்குறவராக இருக்கிறாரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாரு அவர் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு அல்லது அவர் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு ரொம்ப நேர்மையானவராக இருக்கிறாரு ஸோ இப்படி நான் அவரை மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கேன் ஒரு நாள் நான் என்ன வந்து அவர் ஒரு முறை ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை திருடிட்டார் அப்படி கேள்விப்பட்டால் கடைசியாக அது உண்மைன்னு ஆயிடுச்சு அவர் பணத்தை எடுத்தது உண்மைன்னு ஆயிடுச்சு அல்லது ஏதோ ஒன்று பண்ணார் இல்லைன்னா எங்கேயோ நின்றுட்டு பீடி குடிச்சாரு ஏதோ ஒன்று பண்ணாரு அல்லது ஒன்றுக்கு மேலே ரெண்டையுமே பண்ணார் இப்போ என்னாவது எனக்கு அவர் மேலே ஒரு பேட் இமேஜ் வருது இதெல்லாம் எப்போ சொல்லிட்டு இருக்கேன் நான் அவரை மதிக்கிறேன் மறுபடியும் இந்த நிலைமையில ஈஸ்வர பாவனையை நான் பயிற்சி பண்ணலை அல்லது கேள்விப்படலை அவரை மதிக்கிறேன் உயர்வாங்க அதனால் அவர் எனக்கு தெய்வம் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை திருடிட்டாருங்கும்பொழுது நான் எனக்கு திருடாத திருடாதன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அவரு திருடிட்டாரு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது எனக்கு அந்த அட்வைஸ் முதல்ல ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா இவர் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு நான் இவர் பேச்சு எடுத்துட்டேன் இவரை போய் நம்பிட்டேன் அப்படின்னு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயத்துல அவர் பேசுனது நம்மளால கடைபிடிக்க முடியாதுன்னு எனக்கு ஆயிடுது மறைமுகமா சொல்லப்படாத ஒரு உணர்ச்சி எனக்குள்ள வெளிப்படாத ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகும் பல நேரம் எனக்கு தெரியல தெரியாம இருக்கலாம் அல்லது ஸ்லோவா இருக்கலாம் அப்புறம் என்ன ஆகுது இந்த பணம் திருடுறதுல இவர் பேச்சை நம்ம எடுத்துக்க முடியாது அதே போல மற்ற விஷயங்கள்ல அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாரோ அதையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாஜிக் என்ன ஒன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் அது எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கும் அவரால் எனக்கு கிடைச்சிருந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணோம்னா அது வந்து எரைஸ் பண்ணி விட்ரும் டெலி எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணி விட்ரும் எந்த என்ன மாற்றங்கள் வளர்ச்சி வந்ததோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும் அப்புறப்படுத்தி விட்ரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது சொல்லியிருந்தாருன்னு வச்சுப்போம் அது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுப்போம் அந்த ஒரு சில கருத்துக்கள் மட்டும் என்ன சரி அவர் எப்படி போயிட்டு போகிறாரு அவர் சொன்னது இந்த விஷயத்தில் நல்ல விஷயம் இந்த விஷயத்தில் நல்ல விஷயம்னு ஏதோ ஒன்று ரெண்டு நூறில் ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம நம்மளே என்ன நினச்சிப்போம்னா சரி சரி நான் வந்து நடுநிலையாக தான் இருக்கேன் அவர் தப்பு பண்ணாரு ஆனால் அவர் சொன்ன கருத்தை நான் விடலை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் உண்மை அது ஆனால் என்னன்னா நூற்றில் தொண்ணூற்றி எட்டை இவன் தூக்கி எறிஞ்சிட்டான் ஒன்று ரெண்டு ஸ்ட்ராங்காக இந்த கருத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கான் இவன் அதை ரெக்கக்னைஸ் பண்ண தயாரில் தொண்ணூற்றி எட்டு நல்ல கருத்துக்களை தூக்கி எறிஞ்சதை பார்க்குறதில்ல ஆனால் இவன் பாக்குறது அந்த ரெண்டை மட்டும்தான் அதனால இவனுக்கு இவனே சொல்லிக்கிற சமாதானம் என்னன்னா நான் நடுநிலைமையாக தான் இருக்கேன் அவர் சொன்ன நல்ல கருத்தை விடலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொண்ணூத்தெட்டை விட்டாச்சு இந்த மனசு இப்போ யாருக்கு நஷ்டம் எனக்கு தான் நஷ்டம் அப்போ தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு குறையை பார்க்க ஆரம்பித்தேன் அது எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது அப்படி இனிமேல் எனக்கு அவரால் வேற ஒரு நல்ல கைடன்ஸ் வர முடியும்னா கூட இப்போ இந்த பேட் இமேஜை தவறான கருத்தை நானே வளர்த்துக்கிட்டதுனால என்னுடைய மனம் அவரிடம் நெருங்க மாட்டேன் என்கிறது நெருங்க மாட்டேங்கிறது அதனால அவர் பேச்சை எடுத்துக்க முடியல நான் அவர்கிட்டேருந்து விலகிட்டேன் இப்போ என்ன வந்து நஷ்டம் யாருக்கு எனக்கு அது குருஜிக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் எனக்கு சொல்லிக்கிற சமாதானம் என்னன்னா அப்படி ஒரு குருஜி எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு திருடரை போய் நான் குருஜின்னு வச்சுக்கிட்டு இருந்து சேவனன்னு இல்லாமையே போய்க்கலாம் ஓகே தப்பு கிடையாது வாழ்க்கையில் ஒரு பார்ட் புரிஞ்சுக்கணும் தவறு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது அதனால இவர்கிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு தவறு நடந்திருக்கலாம் ஒருவேளை அது தவறு இல்லாமலும் இருந்திருக்கலாம் அது என்ன நீ கேள்விப்பட்ட அதனுடைய உட்பொருள் என்ன யாருக்கும் தெரியாது இதெல்லாம் தவறு இல்லாம இருந்து நீ இப்படி முடிவுக்கு வந்திருந்தா அது உனக்கு பெரிய நஷ்டம் ஒருவேளை அவர் தவறே செய்திருந்தாலும் நீ இப்படி ஒரு முடிவு போறது பெரிய நஷ்டம் நஷ்டம் தான் உனக்கு அப்போ ஆனா என்னால இதெல்லாம் எடுத்துக்க முடியலையே சார்னா பார்வையை வச்சிருந்த என்னுடைய பக்கம் தான் தப்பு நான் ஏன் அப்படி உயர்வை பார்க்கணும் அப்புறம் பிறகு நான் வந்து வருத்தப்படணும் இது போல தூக்கணும் இதெல்லாம் அனாவசியமான பிரச்சனை அதனாலதான் நமஸ்காரம் செய்யும் பொழுது எப்பயுமே ஈஸ்வர பவனையை வச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை ஈஸ்வர பவனையை வச்சுக்கிட்டா ஏன் சார் ஆகாது அப்பயும் தப்பு பண்ணால் தப்பு தானேன்னா அது என்னமோ தெரியல இப்படி ஒரு நபர் எனக்கு கிடைக்கணுங்கிறது என்னுடைய விதி என்னுடைய கர்ம பலன் அது இறைவன் எனக்கு படியெடுக்கிறார் இன்னும் நல்ல கரும பலன் வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனாலும் கூட எனக்கு கிடைச்ச அதாவது அவரால் கொடுக்கப்பட்ட இந்த கரும பலனை நான் தூக்கி எறிய விரும்பல என்னுடைய ஃப்ரீவில்லை பயன்படுத்தி கொண்டு அதை பிடித்து கொண்டு நான் எப்படி உயர முடியுங்கிறத தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு அப்போ நம்மால் சரியாக ப்ரொசீட் பண்ண முடியும் நம்ம அனாவசியமாக ஒருத்தரை உயர்த்தி பார்த்து உயர்த்தி பார்த்து நமக்கு நாமளே துரோகம் பண்ணிக்கலாம் அப்புறம் இது என்னென்னா நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் கொள்வோம் யாராவது ஒருத்தரை வந்து உயர்வாக பார்க்க பார்க்க பார்க்க நமக்கு உள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வளரும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது உயர்வுன்னா அந்த இடத்தில் உயர்வு இருக்கிறது அந்த இடத்தில் அவருக்கு திறமை இருக்கிறது அந்த திறமை மதிக்கத்தக்க திறமை அதெல்லாம் உண்மை அது இறைவன் அவருக்கு பிளஸ் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஒரு கரும பலன் அவருடைய புண்ணியம் இருக்கிறது அந்த உயர்வை அவர் எனக்கு கொடுக்கிறார் சார் அதனால் நான் அவரை மதிக்கிறேன் அவர் உனக்கு கொடுக்க காரணம் அவருடைய பெரிய மனசு தான் உண்மை அவருக்கு அந்த பெரிய மனசுக்கு காரணம் இறைவன் ஏன்னா அந்த பெரிய மனசு இந்த நேரத்தில் இருப்பது இத்தனை நாளைக்கு முன்னாடி இல்லைன்னு ஒரு நாள் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ உனக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இல்லாத ஒரு நாள் இருக்கு அதே போல எதிர்காலத்திலும் அந்த பெரிய மனசு இல்லாமல் போகலாம் அல்லது உனக்கும் அவருக்கும் சம்பந்தமும் இல்லாமல் போகலாம் எத்தனையோ நடக்கலாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் இறைவன் எத்தனை நாளைக்கு இந்த விளக்கை ஏற்றி வச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது நம்ம விளக்கை ஏற்றி வச்சிருக்கிற வரைக்கும் அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்குதாகும் அதனால அந்த இடத்திலும் இறைவனை பார் அதுதான் உனக்கு சிறப்பு இல்லைன்னா உனக்கு நஷ்டம் நிறைய விதமான சிரமங்களை கொண்டு வரும் அதெல்லாம் அனாவசியமான ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஹைடெக் இது இதெல்லாம் வந்து பல பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனால் நம்ம நாட்டில் எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்க பழகணும் மனிதர்களிடத்தில் யாரை பார்த்தாலும் வணக்கம் பண்ணிட்டு பேசணும் காரணம் இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணிக்கு வணக்கம் கிடையாது அந்த இடத்தில் சுப்பிரமணிக்கு வணக்கம் பண்றதுன்னா உனக்கு காம்ப்ளெக்ஸை வளர்க்குறது அப்படி அதுக்காக ஒரு பண்பாடு தேவையே கிடையாது எல்லாம் வணக்கம் பண்ணுன்னு சொல்றதுக்கு பேர் பண்பாடு கிடையாது அது உன்னை காம்ப்ளெக்ஸில் மாட்டி விடுவது உனக்குள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் கட்டமைப்பாக போயிடும் அப்படியே இல்லை நம்ம பண்பாடு நீ அவர்கிட்ட பேசும்போது வணக்கம் பண்ணிட்டு பேசு அப்படின்னா என்னன்னா அங்கே இறைவனை பார்க்க பழகு அப்படிங்க ஆனா இது குழந்தையில சொல்லி தரும்பொழுது இறைவனை பார்க்க பழகுன்னு சொல்ல முடியாது அப்போ குழந்தையில சொல்லி தரும்போது என்ன சொல்லி தருவோம்னா ஏய் பெரியவங்க வராங்க வணக்கம் பண்ணு நமஸ்காரம் பண்ணு இந்த பெரியவங்க முன்னாடி நீ என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க எழுந்துச்சு நில்லு அவர் உட்காந்து விட உட்காரு இதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம்னா பெரியவங்க முன்னாடின்னு சொல்றோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் பதிமூணு வயசு வரைக்கும் இப்படிதான் சொல்லி தர முடியும் பிறகு அவன் விளக்கத்தை கேட்டு கத்துக்க வேண்டியவன் அல்லது சொல்லி கொடுக்கணும் நம்ம விளக்கத்தை அப்படி அப்ப மூணு வயசுல நாலு வயசுல இவராக இருப்பது இறைவன் இவருக்குள் இறைவன் இருக்கிறார் உனக்கும் அவருக்கும் தொடர்பு வர காரணம் இறைவன் இதெல்லாம் மூணு வயசு முதலே சொல்லிட்டு இருந்தா புரியாது அங்க வந்து ஏ பெரியவங்க வர்றாங்க எழுந்துச்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணும் வேற வழி கிடையாது அப்போ இந்த மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறைவனுக்கு தான் நமஸ்காரத்தை செய்கிறேன் இறைவனைத்தான் நான் எங்கும் பார்க்கிறேன் அது மரத்திலும் சரி பாம்பிலும் சரி ஒரு மயிலிலும் சரி புறாவிலும் சரி எங்கே பார்த்தாலும் கருடனை பார்த்தா இப்படி இப்படிங்கிறதுக்கு நமக்கு நாட்டில் பழங்கு இறைவனை பார்ப்பதற்காக எங்கே பார்த்து எதை பார்த்தாலும் இறைவனை பார்க்க பழக வேண்டும் உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் எல்லா இடத்திலும் அங்கு வணங்கவும் பழக வேண்டும் அதனால ரோட்டில் போகும்பொழுது பார்க்குற பஸ்ஸு லாரி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் போட்டுட்டு இருக்க முடியாது கட்டடம் செருப்பு கல் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்க முடியாது போட்டுட்டு இருக்கோம்னா நேரம் போயிடும் இதை புரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஆனாலும் சிம்பிளுக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள் கோவில் குளம் மரம் வேப்ப மரம் இந்த இடத்துல அது இதெல்லாம் பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துல நான் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது கம்ப்யூட்டரை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அதுக்காக கம்ப்யூட்டர் வாங்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரெஃப்ரெஷ்ஷே பண்ணிட்டு இருக்கணும் இல்லை ஒர்க் பண்ண வேண்டியது தான் அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் என்ன அது மாதிரி தான் இது இந்த மரத்தை பார்த்தா வணங்குறது பாம்பை பார்த்தா வணங்குறது எல்லாம் அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் இறைவனை பார்த்தா இறைவன் பார்வையை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அப்படி இது என்னன்னு புரிஞ்சிக்காம அதாவது என்னுடைய அனலைசேஷனில் பல பேருடைய அனலைசேஷன் அவங்க அனலைஸ் பண்ணாத பல விஷயங்களையும் நான் சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி பல டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கலாம் அல்லது அவங்க அனலைஸ் பண்ணதில் சில பாயிண்ட்ஸ் நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் எனிவே மற்றவர்கள் சொல்கிறதும் சரி என்னுடைய கருத்துப்படி சரி இந்த மற்ற மத்தங்கள்னு நம்ம சொல்கிற இஸ்லாத்தோ அல்லது இந்த கிறிஸ்டியனிசமோ பல நேரங்களில் பல விஷயங்களை பற்றி வச்சு பார்த்தா அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் இங்கேருந்து போனதாக தான் தெரியும் அது நம்பிக்கையாகட்டும் ஜீசஸுக்காகட்டும் அவங்களுக்கு கிடைச்ச உபதேசங்கள் வந்து இங்கே உள்ள குருஜிகள் கொடுத்த மாதிரி தெரியுது அதில் ஒன்று வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே வந்து படித்த மாதிரியும் நபிக்கு வந்து முகமத்துவுக்கு வந்து இங்கிருந்து போயிருந்த ஒரு ரெண்டு பிரம்மச்சாரிகள் சாதுக்கள் போதனை செஞ்ச மாதிரியும் நமக்கு தோன்றுறது இந்த விஷயங்கள் எல்லாம் அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச போதனையே அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க அப்படிதான் நமக்கு தெரியுது அப்படி தரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள்ல மொழி தெரியாது ஒன்று முதல்ல அடிப்படை பிரச்சனை புரிஞ்சுன்னு மொழி தெரியாது இவங்க மொழி அவங்களுக்கு தெரியாது அவங்க மொழி இவங்களுக்கு தெரியாது ஒரு சிறந்தையினால் கற்றுக்கொள்கிறார்கள் அப்போ கற்றுக்கும் போது எத்தனையோ சூக்மம் இருக்குது இந்த மொழியில் அத்தனையும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஓரளவு கொஞ்ச நாள் கூட இருக்க இருக்க ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு தான் மேனேஜ் பண்ணிட்டு ஏதோ அறகுறையாக தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தராங்க அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ எத்தனையோ தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் அப்போ இதில் என்ன இன்னைக்கு ஒரு பண்பு பார்க்குறோன்னா அப்படி ரொம்ப பாருங்க இந்த இடம் மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தன்மை நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்குன்னு பார்க்க முடியும் இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு அல்லாஹுவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது யாரையும் வணங்கக்கூடாது தெளிவாக சொல்லியிருக்காங்க வணங்கினால் மிகப்பெரிய தவறு வணங்கக்கூடாது மட்டும் இல்லை ஈக்குவலா பேசவும் கூடாது இவர் ரொம்ப உயர்ந்தவர் கடவுள் மாதிரின்னு சொல்லவே கூடாது சொன்னாலே மிகப்பெரிய குற்றம் அவனை கொலையும் பண்ணலாம் அப்படி அந்த அளவுக்கு குரான் வந்து போல்டா இருக்கு தெளிவாக அவங்களுக்கு பேர் இணை வைப்போர் அப்படின்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க இணை வைப்போர் அப்படின்னா அவங்களாம் குற்றவாளிகள் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து யாரையோ அல்லது எதையோ கடவுளுக்கு இணையா பேசிட்டாங்க பேசவே கூடாது நினைக்கவே கூடாது அப்புறம் அதனால என்ன நமஸ்காரம் பண்றது பத்தி கேட்கவே வேண்டாம் நமஸ்காரம் பண்ணவே கூடாது அவங்க யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க யாருக்கும் வணக்கம் பேச யாரையும் உயர்த்தி பேச மாட்டாங்க ஏன்னா இறைவன் தான் உயர்வான் ஸோ இதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்னன்னா சாதாரண அடிப்படை மக்களுக்கு துவைத்தம் தான் அவங்களுக்கு பிடிபடுது புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கருத்து போயிருக்கு இறைவன் தான் வழிபாட்டுக்குள்ளவர் இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் மாம நமஸ்குரு என்னையே வணங்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவரை மட்டும்தான் வணங்கணும் வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது வேற எதையும் வணங்கக்கூடாது எல்லா இடத்திலும் வணங்கு எல்லா இடத்திலும் இறைவனை பார் அங்கே இறைவனை வணங்கு இறைவனே அந்த ரூபத்தில் உனக்கு தொடர்பு ஏற்படுத்தியவர் அந்த ரூபத்தில் இருப்பவர் உனக்கும் அந்த ரூபத்திற்கும் ஒரு சம்பந்தம் வர காரணம் இறைவன் அந்த ரூபத்தில் ஒரு நிறையோ ஒரு குறையோ இருக்க காரணம் இறைவன் இந்த பிளாட்ஃபார்ம் விட்டு துளி கூட ஸ்லிப் ஆகிடாது எந்த அளவுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு ஸ்திரமாக இருக்கிறது அது அதாவது அவர் ஒரு தப்பு பண்ணதுனால அவரை தூக்கி எறியறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் நீ குறைவாக குறைவாக பார்க்காமல் இருந்தால் நீ இன்னும் மெச்சூர்டாக தூக்கி எறியறதோ கீழே போட்டு மிதிக்கிறதோ அவர் அவமானப்படுத்துறதோ உனக்கு இருக்கிற ரைட் இறைவன் கொடுத்த ஃப்ரீவில் அது வந்து இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் எந்த அளவிற்கு அந்த இடத்தில் உன்னால் உறுதியாக நிற்க முடிகிறது அந்த அளவிற்கு நீ உன்னுடைய ஞானத்தில் ஸ்திரமாக இருக்க பழகி கொண்டிருக்கிறாய் அதில் வெற்றி அடைகிறாய் இதுதான் தப்பிக்க வழி என்ன உண்மையை பார்த்தால் தான் தப்பிக்க வழி தப்பிக்க வழின்னு சொல்லும் பொழுது உடனே ஒன்று நினச்சிப்பாங்க ஓ இப்படி நினைச்சுக்கணுமா சார் இப்படிதான் பார்க்கணுமா ஓ இப்படி நமக்கு நாமளே வந்து கற்பனை பண்ணிக்கணுமா அது இன்னொரு வார்த்தை இருக்கு ஏன்னா செல்ஃப் சஜஷன் செல்ஃப் சஜஷன் கொடுத்துக்கணுமா ஆட்டோ சஜஷன் ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணுமா self evolution self evolution so auto suggestion கொடுத்து அப்படிலாம் கிடையாதுப்பா இங்கே வந்து இந்த பானையாக இருப்பது கண்டுபிடிச்சாச்சு இந்த பானையாக இருப்பது களிமண் அப்படின்னு ஒன்றும் ஆட்டோ சஜஷன்லாம் கொடுத்துக்க தேவை கிடையாது நமக்கு நாமளே அப்படி நினச்சிக்கணுமா சார் அப்படி சொல்லிக்கணுமா சார் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம் அறிவு கொழுந்து தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு அறிவை பயன்படுத்து ஏன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படி நினச்சிக்கணுமா இருக்கிற உண்மை பார்க்க முடியலன்னா தான் நினச்சிக்கணும் பார்க்குறதுக்கு அறிவு இருக்குன்னா நினச்சிக்க முடியல பார்க்குறதுக்கு தான் பழகும் அப்புறம் பார்க்குறதுக்கு பழகுன்னு சொல்லும் பொழுதும் அதில் ஒரு பிரச்சனை வர்றதையும் நேற்று நம்ம கிளியர் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு அப்படியே சார் பழகுன்னு சொல்கிறீங்க உண்மைன்னா உடனே தெரிய போது எல்லா உண்மையும் உடனே தெரியணும்னு அவசியம் கிடையாது பானையில் களிமண் இருப்பதே அந்த சின்ன குழந்தைக்கு களிமண்ணா என்னன்னு தெரியாத குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கே நம்ம திணறணும் என்ன வெளிப்படையாக தெரியுதுன்னா கூட புரிய வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் திணற வேண்டியிருக்கு அப்புறம் புரிய புரிய முடியுது அதே போல் ப்ரொஃபஸர் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறாருன்னா அது பார்த்த உடனே புரியறதில்லை அது உண்மை ஆனாலும் பார்த்த உடனே புரியுது ஆனால் ப்ரொஃபஸருக்கு உடனே தெரியுது ஆனால் சாதாரண ஒரு பையனுக்கு தெரியறதில்ல அதுக்கு வருஷ கணக்கில் படிக்க வேண்டும் அப்போது எல்லா உண்மையும் உடனே பார்த்த உடனே தெரியணும்னு அவசியம் இல்லை அது தேவையான ப்ராசஸ் வழியாக போகணும் அதுக்குள்ள காலத்தை செலவு பண்ணணும் இதெல்லாம் வந்து தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகள் அதனால உலகம் பூரா மிகப்பெரிய தவறு இதெல்லாம் சின்ன தவறு மாதிரி தெரியுது நமக்கு இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய மத கலவரங்கள் மிகப்பெரிய இப்போ முஸ்லீம்களையும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை முஸ்லீம் மனிதனை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இஸ்லாம் இசம் வந்து இப்படி தவறாக அவன் தலைமையில போட்டு வச்சிருக்கு அப்புறம் என்ன பண்றது அவன் தலை டியூன் ஆயிடுது அப்படி அவனால அப்படிதான் பார்க்க முடியுது இணை வைப்போர் மிகப்பெரிய தப்பை செய்யறாங்க அவங்க செய்யறது குற்றம் அப்படின்னு அவன் தலையில போட்டு வச்சாச்சு இறைவனுக்கு நிகர் எதுவும் கிடையாது அவர் தான் நான் ஒப்பற்றவர் அவருக்கு நிகராக எதையும் பேசுறதும் தப்பு எதையும் பார்க்கறதும் தப்பு எதையும் வணங்குறதும் தப்புன்னு சொல்லியாச்சு அவனும் அவனும் அவன் அப்படி டியூன் ஆகிட்டு ஆமா இவர் பேசுறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா அவன் அப்படி இணைவை போகிற கொலை செய்யணும்னு புத்தகத்தில் போட்டுருட்டான் அப்படியா செய்யலைன்னாக்க அப்படின்னா அவன் மாற்று கேள்விக்கும் அது ஏதோ ஒரு பதில் போட்டுருக்கு நீ இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு அப்புறம் அவனும் வேற வழி இல்லாமல் நம்புகிறான் அப்புறம் அவனும் அழிவு வேலைகளில் இறங்குகிறான் அதெல்லாம் என்ன ஆகுது இந்த வரிகளை எல்லாம் யாரோ யாருக்கோ போதிக்கும் போது எங்கேயோ தப்பு நடந்ததாக தான் எனக்கு தோன்றுறது சிறிய சிறிய அவசரம் ஒன்று போதிக்கிறவரும் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் இவன் இன்னும் தயாராகலைன்னா போதிக்காம இருப்போம்னு ஒதுங்கி இருக்கலாம் அவர் எதுக்காக அது பண்ணார் தெரியல அன்னைக்கு அவர் பக்கம் ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இல்லை அன்னைக்கு ஒரு ரீஜன் போறாரு ஏதோ நாடு விட்டு நாடு போயாச்சு சரி மக்களுக்கு எதையா சொல்லிக்கலாம்னு இருக்கிறதுல இந்த மனுஷன் நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது ஏதோ கொஞ்சம் அறிவு உள்ளவர் மாதிரி தெரியுது அப்புறம் இந்த மக்களும் காட்டு மிராண்டிகளாக இருக்கிறாங்க ஸோ இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனால் இவன் யாருக்கா சொல்லி கொடுத்து வைப்பான் யாரோ பத்து பேர் நல்லா இருப்பாங்க சொல்லி கொடுத்துட்டு போவோம் என்ன சொல்லி கொடுக்குறது அப்புறம் சொல்லி கொடுக்கும்போது மொழி பிரச்சனைகள் இருக்குது வெதர் இருக்குது மழை காலத்தில் சொல்லித்தர முடியாது அல்லது கடுமையில் சொல்லித்தர முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் மீறி சொல்லித்தரணும் சொல்லித்தரத்துக்கு ஒரு இடம் கம்ஃபர்டபுளான இடம் கிடையாது மலையில் உட்காந்துட்டு சொல்லி கொடுத்தது எங்கேயோ மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் எந்த சௌகரியமும் இல்லாமல் சொல்லி கொடுத்தது அந்த போதனை எவ்வளோ காலத்துக்கு நடந்ததுன்னு தெரியாது இவன் என்னைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிட்டு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம இத்தனை வருஷ கணக்கில் படித்தாலே படிக்கிறதுக்கு இருக்கு அதெல்லாம் பண்பாடே தெரியாமல் வளர்ந்த இதில் எதுவுமே தெரியாமல் வளர்ந்த ஒரு நபருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியும் அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஒரு வக்காபுலரி இனிமேல் தான் சொல்லிக் கொடுத்து இந்த ஞானத்தை ஏற்படுத்தணும் எவ்வளோ தூரம் கஷ்டம் இதில் இருக்கும் இதுக்கு இடையில ஏதோ சொல்லிக் கொடுத்தது அப்புறம் அந்த நபர் புரிஞ்சுக்கிட்டது எவ்வளோ இந்த காலத்து கருத்துக்குள்ள இருந்த சௌகரியத்துக்குள்ள எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரியல அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவன் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல இதெல்லாம் நமக்கு தெரியல கடைசியை பார்த்தா என்னமோ செய்ய போய் என்னமோ ஆயிடுச்சு இப்போ என்னென்னா போனது இங்கேருந்து கடைசியாக இங்கே வந்து கொண்டு போடுறானு இங்கே நம்மளை திருத்தத்துக்கு வரானு என்ன அவர் இங்கேருந்து போய் ஏதோ அங்கே இருக்கிறவங்க திருத்தலாம்னு சொல்லி வச்சா இது ரிவர்ஸ் கியரில் வேலை செய்யுது இன்னைக்கு அவன் வந்து இங்கே திருத்த வர நீ முட்டாளாக இருக்க நான் உடனே திருத்துறேன்ட்டு வரேன் இவன் என்ன பண்ணுறது இதெல்லாம் நிலைமை எப்படி மாவு நமஸ்கூருங்கும் பொழுது இதெல்லாம் வந்து பழகுவதற்கு உள்ள ரொம்ப ரொம்ப மைனூட் டெக்னிக் இதெல்லாம் அப்படி செய்தால் என்னையே அடைவாய்ங்கிறதும் ரொம்ப சூக்மமான பொருள் உள்ள வார்த்தை என்னையே அடைவாய்னா முதல்ல புரிஞ்சுன்னா அது ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லலை இறைவனை சொல்லப்படுகிறது ரெண்டாவது இறைவனை அடைவதற்கும் இதெல்லாம் சாதனங்களாக சொல்லப்படுகிறது ரொம்ப முக்கியமான சாதனங்கள் இதை தான் நம்ம வந்து ஈஸ்வர பவனின்னு ரெண்டாவது நிலையில் ஆரம்பித்தோம் ஈஸ்வர பிரசாதமாக ஈஸ்வர அர்ப்பணமாகவே எல்லாவற்றையும் பார்சி அப்படின்ட்டு இது என்ன செய்யுதுன்னா மெல்ல மெல்ல அந்த ஐயை ஓப்பன் பண்ணுது அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஞான கண்ணை திறக்கிறது அப்படி பார்ப்பதற்கு நம்மளுடைய அறிவில் தெளிவை ஏற்படுத்தி தருகிறது இன்னும் இன்னும் நம்மளால ஆப்வியஸாக பார்க்க முடியும் அல்ஜிபிரா மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது இன்னும் இன்னும் புரிஞ்சுக்க புரிஞ்சு இன்னும் இன்னும் சூக்ம பார்வை அதில் கிடைக்கிறது அப்புறம் இறை அறிவு தெளிவு வர வர இறை பார்வை வர வர மெல்ல மெல்ல பிரம்ம ஞானத்திலும் தெளிவு வருகிறது பிரம்ம பவனை வருகிறது அது மோட்சத்தை குறிக்கிறது அப்படி அதனாலதான் இவரு இதெல்லாம் சரியான சாதனமாக இருப்பதால் தான் ரொம்ப நம்பிக்கையான ஒருவரி பேசுறாரு தே பிரத்திஜானே நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் நான் சத்தியம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை அவர் வந்து சாதன சாத்தியத்தில் ரொம்ப தெளிவாக வேரூன்றி நின்று கொண்டு இருக்கிறார் அதனால் ரொம்ப ஃபோமாக பேசுகிறார் ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறார் இது வேறு வழி இல்லை இந்த பார்வை ஒருத்தருக்கு இருந்தால் சொல்லப்பட்ட சாத்தியத்தை அடைந்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் தெரியும் இதே கட்டமைப்பு தான் இந்த பண்பாடும் இந்த பண்பாடு வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்னா என்ன காரணம் இந்த பண்பாட்டுக்கு தெளிவு இருக்கிறது சாத்திய சாதன கனெக்ஷனில் இந்த சாத்தியத்திற்கு இதெல்லாம் சாதனங்கள் இந்த சாதனங்களை பிடிச்சா வேறு வழியே இல்லை இந்த பழங்களிடம் கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல தெளிவு அந்த தெளிவு இருக்கிறதுனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு நம்பிக்கையோடு கொடுத்தாங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கல்வி கிடைக்காம போயிடுச்சு சாத்திய சாதன கனெக்ஷன் தெரியாமல் போயிடுச்சு இதெல்லாம் சாதனங்கள் ஒரு சாத்தியத்திற்குன்னே தெரியாமல் போயிடுச்சு இதெல்லாம் என்னமோ பெரியவங்க சொல்லிட்டு போனதா பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டேன் ஓகே சர்வதர்மான் சர்வதர்மான் பரித்தேஜ பரித்தேஜ மாம் மாம் மாம் மாம் மாம் அடுத்த பாதம் படிக்கிறோம் அடுத்த பாதம் மாம் மாம் ஏகம் ஏகம் ஏகம் சரணம் சரணம் சரணம் ரஜ ரஜ சர்வதர்மான் அதே வழி திரும்ப சர்வதர்மான் சர்வதர்மான் பரித்தியஜ பரித்தியஜ மாம் ஏகம் மாம் ஏகம் एकं शरणं व्रज शरणं व्रज अहम् अहं त्वा त्वा अहं त्वा अहं त्वा परि सर्व सर्व पापेभ्यः पापेभ्यः सर्वपापेभ्यः सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मोक्षयिष्यामि मोक्षयिष्यामि மோக்ஷயிஷ்யாமி मोक्षयिष्यामि यामि மா मा मा शुचः शुचः जः மா शुचः मा शुचः जः இந்த ஸ்லோகத்திலையும் பேசிக் கான்செப்ட்லாம் ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம இப்போ சொன்ன அந்த நுணுக்கமான பார்வைங்கிறது இதுக்கும் ஆஹ், பொருந்தக்கூடியது அந்த பார்வையோட தான் அடுத்தது பேசிட்டு இருக்காரு அந்த பார்வை இல்லாமல் இதெல்லாம் படிச்சா பயம் வரும் தியஜ்ய தியஜ் அப்படின்னா கைவிடு தேஜ்னா தியாகம் செய்கிறது இல்லைன்னா வருது தியாகம் செய் தேஜ் அது கூட ஆங்குல விகுதி சேரும்போது இஜ்ஜு வந்து இக்குன்னு ஆகும் அந்த விதிப்படி தெக்குன்னு ஆகி அப்புறம் தியாகுன்னு ஆகி தியாகு ப்ளஸ் ஆ தியாக அப்படியாவது இங்கே யான்னு ஒரு விகுதி சேர்ந்துருக்கு அதனால தியஞ்சு அப்படியேவே இருக்கு யா சேர்ந்துருக்கு யா பிரத்யேய விகுதி வந்தால் அந்த இஞ்சி இங்க மாறாது அப்படியே தான் இருக்கும் தியஞ்சு யா தியஞ்சிய அப்படின்னா விட்டு விட்டு கைவிட்டு விட்டு அல்லது தியாகம் செய்து விட்டு ஹேவிங் கிவன் அப் அப்படி பரித்தியஜ்ய முழுமையாக கைவிட்டுவிட்டு தூக்கி விட்டு உடலாலும் பேச்சாலும் சிந்தனையாலும் தூக்கி விட்டு காயன வாச்சா மனசா தூக்கி எறிந்துவிட்டு எதை தூக்கி எறிந்துவிட்டு கைவிட்டு விட்டு அல்லது தியாகம் செய்துவிட்டு என்றால் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய சர்வ தர்மான் எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டு அப்படி எல்லாம் சிக்கலான மாதிரி இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது தர்மத்தையே விட்டுட்டு பண்ண இது மேலோட்டமாக படித்தா ரொம்ப சிக்கலை போய் மாட்டேன் பதினெட்டாவது அறுபத்தி அஞ்சு சர்வ தர்மான் பரித்தேஜிய சர்வ தர்மங்களையும் கைவிட்டு விட்டு அடுத்ததுக்கு பொருளை பார்த்துட்டு அப்புறம் வரும் அப்பதான் புரியும் மாம் இது என்ன பொருளாக இருந்தாலும் மனசில் இருந்தாலும் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாம் என்னை என்னாச்சு கதவு திருக்காங்க யாரும் வராங்களா ஓகே ஓகே மாம் என்னை ஏக்கம் ஒன்றையே அல்லது ஒருவனையே என்னை ஒருவனையே சரணம் விரஜ சரணமாக சரணம் சரணமாக விரஜ வந்து சேர் சரணம் விரஜ சரணமாக வந்து சேர் மாம் ஏக்கம் என்னை ஒருவனையே சரணமாக வந்து சேர் இவ்வளோதாங்க இது ஒரு சேலஞ்சை பார்க்கணும் அப்படின்னா என்ன சார் எல்லா தர்மங்களையும் கைவிட்டுட்டுன்னா முதல் கேள்வி தர்மம் பண்றதை விட்டுட்டுன்னா அப்படின்னா பிச்சைக்காரனுக்கு காசு போடுறதை விட்டுட்டா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல தர்மங்களை விட்டு விட்டுனா சொதர்மங்களை விட்டு விட்டு அப்படின்ட்டு சுதர்மங்களே அதாவது கடமைகளை விட்டுவிட்டு என்னை ஒருவனே வந்து சேர் அப்படி ஓகே என்னையே சரணமாக வந்து சேர் அப்படின்னா சொதர்மத்தை செய் அப்படின்னு பேசியிருக்கிறார் ஏற்கனவே இவர் தான் செய் சரியாக செய் முறையாக செய் முழுமையாக செய் கவனத்துடன் செய் அப்படிலாம் ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்தவர் இப்போ வந்து சொதர்மத்தை விட்டு விட்டு அப்படின்னு சொல்ற என்னை வந்து சரணமடை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதான் ரொம்ப ரொம்ப இது வாக்கிய அமைப்புகள்லாம் எப்படி நம்ம பண்பாட்டில் கையாளப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிக்கலான இடம் தான் புரிஞ்சுக்கிட்டால் இது பண்பாட்டோட இணைஞ்சு போகிறது நம்ம புரியும் ஸ்வதர்மம் ஸ்வதர்மம்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா அது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்னுடைய கடமை அதை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் ஆயிடுது கரெக்ட் இப்போ சுதர்மத்தை செய்கிற போதனையே அதாவது இந்த போதனையே என்னன்னா ஒருத்தர் மோக்ஷனுக்கு மோட்சத்துக்கு தயார் பண்றது ஸோ ஈஸ்வர பவனை ஒருவனுடைய அகங்காரத்தை நீக்கும் அப்போ அதுக்காகத்தான் அகங்காரத்தைன்னா தவறான கண்ணோட்டங்கள் அகங்காரங்கிறது எல்லா உயிருக்கும் இருக்கும் ஞானிக்கும் இருக்கும் வேற வழி இல்லை இந்த இடத்துல அகங்காரம்னு சொல்லும்போது ஞானம் இல்லாத அஞ்ஞான அகங்காரம் தவறானது அது அகம்பாவம் என்று சொல்லப்படுகிறது ஸோ அதை மாற்றுவதற்காக ஈஸ்வர பாவனை போதிக்கப்பட்டது அப்போ அதை பயிற்சி செய்வதற்காக சொதர்மம் போதிக்கப்பட்டது இப்போ சொதர்மத்தை செய்யன்னு சொல்லிட்டு சொதர்மத்தை பரித்தேஜிய தூக்கி எறிந்து விட்டு வா அப்படின்னு சொல்றாருன்னா அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா சார் அப்படின்னா சுதர்மம் இது என்னுடைய கடமைன்னு நீ பார்க்குறல்ல அதை தூக்கி எறிந்து விட்டு அந்த பார்வையை கைவிடு இது என்னுடைய கடமை இது என்னுடைய பாவத்தால் புண்ணியத்தால் வந்தது இது நான் செய்ய வேண்டும் அதனால் இதனை நான் செய்கிறேன் என்றெல்லாம் பார்க்காதே அப்புறம் என்ன சார் செய்யணும் மாம் சரணம் ரஜ இந்த இடத்திலும் நீ என்னையே அடைக்கலமாக வந்து சேர் அப்படின்னா என்னையே அடைக்கலமாக பார் அப்படின்னா என்னை பற்றிய ஞானத்தையே இந்த இடத்திலும் உனக்கு அடைக்கலமாக ஏற்றுக்கொள் அப்படின்னா அதை செய்வதும் நான் தான் என்றிருப்பான் இறைவன் என்றிருப்பான் இது என்னுடைய சுதர்மம் சுப்பிரமணி இந்த உலகத்தில் ஒரு இண்டிவிஜுவல் இந்த குடும்பத்தில் இருக்கும் தனிநபர் அவன் இந்த குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று பார்க்க இறைவன் இந்த ரூபத்தில் இருக்கிறார் அவரே இந்த காரியங்களுடன் இருக்கிறார் அவரே இந்த சூழ்நிலைகளுக்கு இடையில் இருக்கிறார் அவரே இந்த காரியங்களை செய்து கொள்கிறார் இதான் மாம் ஏக்கம் சரணம் ரஜ இந்த இடத்திலும் நீ தனிநபர் என்று நீ உன்னிடம் போய் சரணடைந்து கொள்ளாதே நீ இந்த இடத்துல போய் உன்னை பிடிச்சிக்காத எல்லா இடத்துலயும் இறைவனை பார்த்துட்டு எங்கிட்ட நான் இறைவனை பார்க்கல சார்னா அந்த இடத்திலும் என்னையே சார்ந்தடை அதையும் விட்டுடாத அப்போ உலகத்தில் எல்லாமாக இருப்பது இறைவன் என்னை சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலையாக இருப்பது இறைவன் நான் ஈஸ்வர அர்ப்பணமாக காரியங்களை செய்யும் பொழுது நான் எங்க பார்த்தாலும் இறைவனை பார்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை பிரித்து கொள்ளாதே அந்த இடத்தையும் ஈஸ்வர பொறுவையால் முடிவிடு அந்த இடத்திலும் நீ இறைவனையே பார் அந்த இடத்திலும் நீ இறைவனையே சரண என சரணாகத்தி என அடைந்து கொள் அவரையே பிடி அதான் அப்போ நீ இதை எடுத்துக்கலன்னா என்ன வந்து உலகம் வேறுன்னு பார்க்குற இறைவன் வேறுன்னு பார்க்குற அங்கே இறைவன்கிட்ட சரணமடைகிற இதை செய்பவன் நான் சொல்லும் பொழுது நீ உன்னிடம் சரணடைகிறாய் அதை விட்டுடு நீ உன்னிடம் சரணடைவதையும் விடு அங்கேயும் என்னையே ரீப்ளேஸ் பண்ணு அங்கேயும் நீ என்னிடமே சரணடை அதனால்தான் மாம் ஏக்கம் சரணம் பிரஜ என்னை தவிர இரண்டாவது ஒன்று வச்சுக்காத அது நீங்கிற ஒரு அக்கௌண்ட்டையும் வச்சுக்காத நீன்னு ஒண்ணு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு நீன்னு ஒண்ணு தனியால் கிடையாது அந்த நீ என்ற வேஷத்தில் இருப்பதும் நான் இறைவன் ஈஸ்வரன் உன்னிடம் நிறை குறைகள் இருக்கிறது உன்னுடைய நிறைகளுக்கு காரணமும் நான் அதெல்லாம் என்னுடைய நிறைகள் உன்னுடைய குறைகளுக்கு காரணமும் நான் அதெல்லாம் என்னுடைய குறைகள் கிடையாது அதுவும் என்னுடைய நிறைகள் அவ்வளவுதான் என்னிடம் குறைகள் கிடையாது உன்னுடைய நிறைகளாக இருப்பதும் என்னுடைய திறமைகள் உன்னுடைய குறைகளாக இருப்பதும் என்னுடைய திறமைதான் அப்படியே பார் உன்னுடைய வெற்றிகளும் என்னுடைய பெருமைகள் உன்னுடைய தோல்விகளும் என்னுடைய பெருமைகள் அப்படி ஏக்கம் சரணம் பிரஜ ஒருவனையே அடைக்கலமாக ஏற்றுக்கொள் அது இறைவனை அதை தவிர வேற எந்த பருவியும் வேண்டாம் அதுக்கு எதுக்கு சார் தேவையில்லாம சர்வதெருமான் பரித்தியஞ்சேன்னா தர்மம்னா இந்த இடத்துல சுவதர்மம் என்று பொருள் தர்மம்னா இந்த இடத்துல நீதி நேர்மைகளை கைவிட்டு விட்டு கிடையாது அல்லது தர்மம் செய்வதை உதவி செய்வதை கைவிட்டு விட்டுலாம் அர்த்தம் கிடையாது அல்லது தர்மம்னா இன்னொரு இடத்துல மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு சன்மார்க்கம் அல்லது மோட்ச மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதை கைவிட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல சர்வ தர்மம்னா உன்னுடைய எல்லா விதமான கடமைகளையும் சொதர்மங்களையும் கைவிட்டு விட்டு அப்படின்னா சொதர்மங்களை செய்யறது நிறுத்தி விட்டு என்ற அர்த்தம் கிடையாது இது என்னுடைய சொதர்மம்னு நீ உன்னை தனியாக பார்க்கிறாயே அதை விட்டு விட்டு இது இறைவனுடைய என்று பார் அதை செய்ய வேண்டியிருக்குன்னா செய் அந்த இடத்தில் நானே செய்கிறேன் என்பதை புரிந்து கொள் அப்பொழுது அந்த காரியம் நடப்பதற்கு நீ இடையூறு இல்லாமல் இருப்பொழுதும் அப்படின்னா என்ன நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் நீ வேடிக்கை பாரு செவனேன்னு வேடிக்கை பாரு அந்த வேடிக்கை பார்ப்பவனும் நான் தான் முடிஞ்சா புரிஞ்சுக்கும் அப்படி இந்த நான் தனி இந்த இண்டிவிஜுவல் நானே சீரோ வெயிட் பண்ணிட்டு அந்த நான் இறைவன்னு நூறு பாயிண்ட் வெயிட்டையும் கொண்டு வரும் அது ஆரம்பத்தில் முடியாது முதல்ல ஒரு பாயிண்ட் இறைவனுக்கு ஒன்பது நான் இருக்கு அப்புறம் இறைவனை ரெண்டாகணும் மூணாக்கணும் நாலாகணும் அப்புறம் ஐம்பதாகணும் ஐம்பத்தொண்டாகணும் ஐம்பத்தி ரெண்டாகணும் அப்புறம் எண்பதாகணும் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு அப்புறம் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டு அப்புறம் தொண்ணூத்தொம்பது வந்து அவன் கடைசியாக ஒன்றையும் தூக்கி எறியறதுக்கு மனசு வராது அதையும் தூக்கி எறியறதுக்கு முயற்சி பண்ணு இந்த ப்ராசஸில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்க யாரையும் நம்ம கூட குறிச்செல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருமே இந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டாலே பெரியவங்க தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்கவுங்களும் புத்திக்கு அவங்கவுங்க பிடிச்சிக்க வேண்டியதான் இதில் ஒப்பிடுறதுக்கோ என்னுடைய குருஜியை விட நான் கொஞ்சம் பெட்டர் அல்லது அந்த ஸ்டூடெண்ட்டை விட நான் கொஞ்சம் பெட்டர் இவரை விட நான் கொஞ்சம் பெட்டர் அந்த பக்தரை விட நான் கொஞ்சம் பெட்டர் அந்த பிராமணரை விட நான் கொஞ்சம் பெட்டர் அல்லது இந்த ஞானியை விட நான் கொஞ்சம் பெட்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களும் அவங்கவுங்க இடத்துல முன்னேறிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் போய் சேர போகிறவங்க அவங்கவுங்களுக்கு சில திறமைகளோ இயலாமைகளோ இருக்கும் இதெல்லாம் அவங்கவுங்களும் பயிற்சி பண்ணிக்க வேண்டியது ஆமாம் அப்படி சர்வ தர்மான் சர்வ ஸ்வதர்மான் இது இது மித்யா ஞானம் பரித்தியஜ சர்வம் இவைகளெல்லாம் எனக்கு சுதர்மங்கள் என்ற என்னுடைய சுதர்மங்கள் என்னுடைய கடமைகள் என்ற தவறான கருத்தை பரித்தியஜ போட்டீங்க போட்டீங்க போட்டீங்க கரெக்ட் ஆ அதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் கிளிக் ஆகுது அவருக்கு அப்படி இந்த சர்வம் இவைகள் அனைத்தும் என்னுடைய சுதர்மம் என்னுடைய சுதர்மம் என்று தவறான கருத்துக்களை பரித்தேஜ விட்டுவிட்டு மாம் ஏக்கம் சரணம் ரஜ அங்கேயும் நான் தான் என்று சரணம் அடைந்து கொள்ளும் சரணமாக வந்து சேரும் அப்படின்னா இதுல இன்னும் ஒரு பொருட்கள் அப்புறம் சர்வ தர்மம்னா இது சர்வம் சுதர்மம் இது வித்யா ஞானம் தவறான கருத்தை பரித்தியஜிய அப்படி இன்னொன்று என்னன்னா சர்வ தர்மான் பரித்தியஜிய அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு அதுவும் சரியான பொருள் சந்நியாச ஆசிரமம் எடுக்கும் பொழுது கடைசியாக சன்னியாசம் எடுக்கும் பொழுது ஒருவர் இப்போ இந்த இடத்துல தர்மம்னு சொன்னா மார்க்கம் மோக்ஷ மார்க்கம் அப்படின்ட்டு அர்த்தம் இப்ப சைவம்ங்கிறது ஒரு தர்மம் மோக்ஷ மார்க்கம் வைஷ்ணவங்கிறது ஒரு தர்மம் மோக்ஷ மார்க்கம் மோட்சத்தை தரக்கூடிய பல பல லைஃப் ஸ்டைல் அல்லது வாழ்க்கை கட்டமைப்புகள் அல்லது தர்மங்கள் இருக்கின்றன அவைகள் எல்லாம் நிச்சயமாக அங்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாதனங்களாக ரிஷிகளால் ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டன அவைகளை பிடித்து கொண்டுதான் நாம் வளர முடிகிறது வாழ முடிகிறது அப்படிதான் நாம் இனிஷியேட் செய்யப்பட்டுள்ளோம் நம் பெற்றோர்களால் அப்படி இதெல்லாம் ஒரு ஒரு தர்மங்கள் வாழும் மெத்தட்ஸ் லைஃப் ஸ்டைல் அல்லது மார்க்கங்கள் அவைகளுக்கு பெரும் தர்மம்னு ஒரு பொருள் இருக்கு இப்போ என்னன்னா அப்ப நீ வாழும் பொழுது இது போல ஏதாவது ஒரு தர்மத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தாய் கரெக்ட் சைவம் வைஷ்ணவம் இது போல எத்தனையோ தர்மங்கள் இருக்கின்றன அவைகளை எல்லாம் பிடித்துக்கிட்டு வாழ்ந்த புதுசு புதுசாக வர முடியும் உதாரணமாக ஐயப்ப சுவாமி வழிபாடு இது ஒரு புது மெத்தட் இப்போ வந்திருக்குது அது அந்த மெத்தடு வந்து இந்த மனப்பக்குவத்தையோ புண்ணியங்களையோ ஒருவனுக்கு கொண்டு வருகிறது இது போல பல பல மெத்தட் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு தர்மம் இப்படி நீ பல பல தர்மங்களில் ஏதாவது ஒரு சிலவற்றை கடைபிடித்து வந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும் அப்புறம் அப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு காலத்திற்கு பிறகு அவைகளை எல்லாம் விட்டு விட்டு சந்நியாசம் ஏற்றுக்கொள் சந்நியாசத்துல வந்து மார்க்கம் கிடையாது சன்னியாசத்துல சன்னியாசம் தான் மார்க்கம் அதுல பல பல மார்க்கம்லாம் கிடையாது அதுல போய் சைவம் வைஷ்ணவம்லாம் கிடையாது சன்னியாசம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா சன்னியாசம் எடுக்கும் பொழுது இந்த குருஜி என்ன பண்ணுவார்னா கொடுக்கப்பட்ட பழைய எல்லா லைஃப் ஸ்டைலையும் அஃபிஷியலாக ரிமூவ் செய்து விடுவார் அப்புறப்படுத்தி விடுவார் வே வைதிக்கம் சட்டப்படி வைதிக்கம் யாக வேள்விய சடங்குகளின் மூலம் வைதிக்கம் நியத்திகளுக்கு உட்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த விதிகளை எல்லாம் நீக்கி விடுகிறார் அதுக்கப்புறம் அவர் சைவ மதத்தினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டியதில்லை இன்னொருத்தர் வைஷ்ணவத்து கூறியவைகளை கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படி யார் யார் என்னென்ன சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வந்திருந்தாங்களோ அதையெல்லாம் அவர்கள் இனி கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அதுக்கப்புறம் சன்னியாச லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு அதை கடைபிடித்தால் போதுமானது இந்த நிலைக்கு பெறும் சர்வ தர்மான் பரித்தியஜிய வரவேண்டிய சன்னியாச நிலை அப்படி அதான் சந்நியாசம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியேறிய நிலை உறுதியாக இருக்கும் நிலை இப்போ பரித்தியஜ்ய பரி பரித்தியஜ்ய புஸ்தத்தில் இருக்கேன் சர்வ தர்மனுக்கு அப்புறம் பரித்தியஜ்ய இருக்கேன் அதான் சொல்லிட்டு எல்லா தர்மங்களையும் கைவிட்டு விட்டுன்னா அப்பா வாழும் பொழுது கிரகஸ்தனாக வாழும்பொழுது அதை பற்றிய மித்தியா ஞானத்தை கைவிட்டு விட்டு எதை பற்றி இது என்னுடைய சுதர்மம் இது என்னுடைய சுதர்மம் என்று பார்ப்பதை கைவிட பழகி கொண்டு அப்படின்னு பொருள் அதான் பார்த்தோம் இப்போ நம்ம இது இப்போ வந்து இந்த தர்மம் தர்மம் செய்வதே வந்து நான் தர்மம் நிறைய செஞ்சிருக்கேங்கிறத ஒரு கௌரவம் கொடுக்கும் ஆமா ஆமாம் கொடுக்கும் அதை விட்டு பார்க்க சொல்றாங்க அதுவும் ஆ அதான் அது அது கூட அதுக்கு முன்னாடி உள்ள பொருள் அது கூட ஒன்றாவது நிலை பொருள்னு சொல்லியிருக்கலாம் நம்ம சொன்னது வந்து ரெண்டாவதுன்னு வச்சுட்டு இருந்திருக்கலாம் முதல்ல தர்மம் என்ன சொன்னீங்க தர்மம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்க அந்த நினைப்பே ஒரு கர்வத்தை உண்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த நான் செய்தேங்கிற நினைப்பை விட்டுடு தர்மங்களை கடைபிடித்தவனெல்லாம் நான்கிற நினைப்பை விட்டுடு அது ஒரு நினைப்பு அது ஒரு கர்வத்தை ஆணவத்தை உண்டு பண்ணுகிறது அதான் இண்டிவிஜுவாலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதையும் கர்ணனுடைய இதையும் கடைசி காலத்தில் கம்பேர் பண்ண முடியும் எப்படி கர்ணன் கர்ணன் கடைசியில் வந்து தர்மம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவன் வந்து உலகத்தில் தான் இங்கே தான் இருக்கிறான் இந்த சரீரத்தில் தான் இருக்கிறான் உள்ள பெரிய நஷ்டத்தை அடைய முடியல அந்த தர்மத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றதுனால தர்மத்தை அவவாங்கிட்டு நீ வா நான் செஞ்சேன் ஆமாம் ஆமாம் நான் தர்மம் பண்ணுங்கிறதையும் சேர்த்து வாங்கி விட்டுட்டு கரெக்ட் அதையும் சேர்த்து விடு அப்படி அந்த பாவனையை பயிற்சி செய்கிறான் முதல்ல நான் செய்தேன்னு முதல்ல கருத்து விடணும் அப்புறம் செய்யும் பொழுதே நான் செய்கிறேங்கிறத விடணும் ஒருவேளை செய்கை செய்யும் பொழுதே நான் செய்கிறேங்கிற கருத்தை விட முடியலன்னா கூட பரவாயில்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிளாவது பாஸ் பண்ணியிருந்தேன் செஞ்ச பிறகாவது கொஞ்ச நேரம் கழிச்சோ அல்லது கொஞ்சம் நாள் கழிச்சோ அல்லது கொஞ்சம் வாரம் கழிச்சோ கொஞ்சம் மாதம் கழிச்சோ கொஞ்சம் வருஷம் கழிச்சோ என்னைக்கு உன்னால ஸ்டெபிளாக உறுதியாக நிற்க முடியுது அன்னைக்காவது சொல்லு செஞ்சது நாங்கிறத விட்டுட்டு அது செஞ்சது அவரு தான் செஞ்சார் என் மூலமானு சொல்லு அப்படி அதை பாஸ் பண்ணுறது இது கிரகஸ்தாசிரமத்தில் பயிற்சி செய்யப்பட வேண்டிய பொருள் இது அடுத்தது சந்நியாச ஆசிரமத்திற்கு வரும்பொழுது எல்லா தர்மங்களையும் கைவிடு கடைவி கைவிடு நான் செய்வன் நான் வைஷ்ணவன் இந்த மார்க்கத்திற்குரியவன் உரியவன் இந்த மா பண்பாட்டிற்கு உரியவன் அதெல்லாம் விட்டுடு நீ வந்துட்ட என்னையே கதின்னு வந்துட்ட என்னை மட்டும் பிடிச்சிக்கோ அது பெருசு இது பெருசுலாம் பேசிட்டு இருக்காத விட்டுடு அதனால தான் சன்னியாசிகள் சன்னியாசம் எடுக்கும் பொழுது குருஜி என்ன பண்ணுவார்னா இந்த சமய சின்னங்களை எல்லாம் நீக்கி விடுவார் அவர் துண்ணூர் போட்டிருந்தா துண்ணூறு அழிச்சு விட்டுருவார் குங்குமம் வச்சுருந்தா குங்குமத்தை எடுத்துருவாரு நாமம் போட்டிருந்தா நாமத்தை எடுத்துருவாரு பூணூல் போட்டிருந்தா பூணூல் எடுத்துருவாரு என்னென்னலாம் சமய சின்னங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவாரு அப்புறம் நம்ம போடுற உடையே ஒரு சமய சின்னம் அந்த உடைகளையும் ரிமூவ் பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக காவி கொடுத்துருவார் அவ்வளோதான் பழைய ஆளுக்கும் இருக்கும் ஒன்றும் அடையாளம் கிடையாது தலை முடி கூட தலை முடி கூட மொட்டை போட்டுருவார் ஏன்னா இந்த இது இருக்கு எந்தெந்த வேதம் படிக்கிறவங்க எப்படி எப்படி ஷிக்கா வைக்கணும்னு ஒரு நியத்தி இருக்குது வேதத்துக்கு நம்ம பார்ப்போம் குடிமை வச்சுருக்கான்னு நம்ம பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் குடுமையில் ஷிக்கா அது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது வேதத்திற்கு ஒரு ஸ்டைல் இருக்குது யஜுர்வேதத்துக்கு ஒன்று இருக்குது சாம வேதத்துக்கு ஒன்று இருக்குது அதர்வ வேதத்துக்கு ஒன்று இருக்கு அடையாளம் அதில் யூனிஃபார்ம் கோடு இதெல்லாம் ஸோ அவர் பார்க்கும்போது சொல்லிட்டார் இவர் சாப வேதிட்டு ஸோ அந்த ஷிக்காவில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது சில மாடல் அப்போ எந்த மெத்தடில் போயிட்டு இருக்காருங்கிறது இதெல்லாம் பிரதிபலிக்குது அவங்கவுங்களும் அவங்க மெத்தடில் ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க உயர்வுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க ஏன்னா எதாவது தொந்தரவா ஓ சரி சரி ஸோ அப்படி இப்போ குருஜி என்ன பண்ணுவாருன்னா அதிக மொட்டை போட்டு விட்டுருவாருப்பா சாப்பிட போடுற இவனுக்கு மொட்டை போடு ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஐடென்டிட்டியும் இல்லாமல் ஏக்கம் சரணம் பிரஜ இறைவனுக்காக நான் வந்திருக்கேன்னு வந்துட்டு வேற எதையும் பேசலாம் வேற எந்த தர்மத்தையும் எந்த மெத்தடு எந்த ட்ராக் அல்லது எந்த லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல தர்மம்னா ரெண்டாவது பொருள் லைஃப் ஸ்டைல் கொடுக்கப்பட்ட மார்க்கங்கள் அதை பற்றிய உணர்வுகளையும் என்னுடைய தர்மம் இது என்னுடைய மெத்தடு இதுன்னு சுதர்மங்கள் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல அதையும் விட்டு விட்டு ஆச்சுங்களா அப்போ விட்டு விட்டு வான்னு சொல்லும்போது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தருமே வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஆசைப்படணும் என்னென்னு நான் கடைசி காலத்தில் நான் சாமியாராக போகணும்ப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு செவனேன்னு போய் செவனே கத்தின்னு கொஞ்ச நாளாவது இருக்கணும் அப்படின்னு ஆகணும் அல்லது ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் அதுவும் முடியலையா அட்லீஸ்ட் ஆசையாவது படணும் கடைசி நாள் வரைக்கும் வீட்லயே எல்லாம் இருந்துட்டு இருக்க கூடாது எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடணும் யாராவது ஒரு குருஜியை பிடிச்சிக்கணும் அதுக்காக தான் அதுக்காக தான் கடைசி அதெல்லாம் நம்மளுடைய மூன்றாவது நிலையில முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தோம் அல்லது புது மெத்தல நான்காவது ஐந்தாவது நிலையில நடத்திக்கிட்டு இருந்தோம் ஸோ ஐந்தாவது நிலைன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த எல்லாருக்குமே கடைசி காலத்தில் சன்னியாசி ஆகணும்னு தான் நம்ம பண்பாட்டு சட்டம் இருக்கு நம்ம பண்பாட்டுப்படி எல்லாருமே முதல்ல பிரம்மச்சரியம் அப்படின்னா கல்வி கற்கும் பருவம் இதெல்லாம் பிரம்மச்சரியத்துல படிக்க வேண்டியது அப்புறம் அடுத்தது கிரகஸ்தம் கிரகஸ்தத்தில் படிச்சுக்கிட்டே அட்வான்ஸ் பொருளை படிச்சுக்கிட்டே குடும்பத்தை நடத்திக்கிறது மூன்றாவது வானப்பிரஸ்தம் பேர குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு குருஜிகிட்ட போயிட்டு வந்துட்டு part time education part time family அப்படி இருக்கிறது பேர குழந்தைகள் மேலே தான் ரூலிங் பவர் இருக்குது மகன் மகள் தான் கிடையாது அப்புறம் வானப்பிர வானப்பிரஸ்தம் இதுக்கு பேர் அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமத்தில் பேர குழந்தைங்க மேலே இருக்கிற ரூலிங் பவரும் போயிடும் குடும்பத்து மேலே பவர் போயிடும் சமுதாயத்து மேலே பவர் போயிடும் அப்புறம் லைஃப் ஸ்டைல் மேலேயும் உனக்கு அதிகாரம் கிடையாது லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ண முடியாது பர்சனல் லைஃப் ஸ்டைல் சைவம் வைஷ்ணவம் குடும்பம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது தொழில் அது இதெல்லாம் தூக்கி போட்டு சாமியாராக போக வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த நாளிலையும் போகணும் சன்னியாசியா போனதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க சாஸ்திரம் படிக்கிறதே கத்தி ஈஸ்வர பாவனையை பயிற்சி பண்றதே ஒரே வேலை ரெண்டாவது வேலை இல்லை அப்படின்னு முழுக்க ஆயிடணும் அப்படி அதையும் இவர் ரெஃபர் பண்றார் சர்வ தர்மான் பரித்தேஜிய எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடம் வந்து சேரு அப்படின்னு அந்த மாதிரியான இடம் எப்படி அதை பற்றி வேறு நேரத்தில் கேளுங்க சொல்கிறேன் அதெல்லாம் ஐந்தாவது நிலை சிலபஸில் வரும் அதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது கைட் பண்ணியிருக்கேன் அல்லது அந்த லெவல் வரும்பொழுது உங்களுக்கு பார்ப்பாங்க அல்லது வேறு நேரத்தில் கேளுங்க சொல்கிறேன் அப்படி அப்படி இது மூன்றாவது பொருள் சன்னியாசம் ஏற்றல் மூன்றாவது பொருள் அப்புறம் இதெல்லாம் என்னுடைய தர்மம் சுதர்மம் என்று பார்ப்பதை கைவிடு அல்லது பார்த்ததை கைவிடு அப்படிங்கிறது இரண்டாவது அதுக்கு கீழே ஒன்றாவது தர்மம் ஒன்று இருக்கு அது என்னன்னு இப்போ பார்ப்போம் ஒன்றாவது பொருள் ஒன்றாவது பொருள் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அது வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குற பொருள் ஆனால் அந்த பொருளும் இருக்கு மூன்று பொருள் அதாவது ஒரு நாளில் உனக்கு நிறைய சுதர்மம் இருக்கு நிறைய கடமைகள் இருக்கு செய்யறதுக்கு குறை ஆனால் காலையில் தூங்கி எழுந்துச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் சுதர்மம் சுதர்மம் சுதர்மம்னு இருக்க அப்பா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் தயவு செஞ்சு அதெல்லாம் ஊற கட்டி வச்சுட்டு மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் நான் தான் சரணம் வா எங்கே சார் வரணும் பூஜை அறைக்குமா கொஞ்ச நேரம் மாம் நமஸ்கரும் எனக்கு ஒரு நமஸ்காரம் போடும் என்ன கொஞ்ச நேரம் நினை எனக்காக ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லு ஒரு பூவை ஒய் ஒரு கற்பூரத்தை காட்டு அல்லது ஊதுபத்தியை காட்டு என்னை மட்டும் நினைச்சிட்டு அஞ்சு நிமிஷம் இரு ஆனால் என்னை மட்டும் நினை சார் அஞ்சு நிமிஷம்லாம் ரொம்ப டைம் இல்லை சார் நான் ரொம்ப பிஸி பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷமா ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க என்னையே பார் என்னையே நினை என்னுடன் ஐக்கியமாகிரு வழிபாடு செய் தினசரி வழிபாட்டையும் இது போல் செய்கிறது அப்போ கடைசி காலத்துல சன்னியாசத்துக்கு போகும்போது மனம் இறைவனுடன் லயமாகணும்னா இங்கே பயிற்சி ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் தினசரி வழிபாட்டில் அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்ப என்னன்னா அந்த வழிபாட்டுக்கு வரும்பொழுது மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா மாம் ஏக்கம் சரணம் ரஜ அந்த வழிபாடு செய்யும் பொழுது அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அஞ்சு நிமிஷம் ஏக்கம் சரணம் ஒரே சரணம் ஒரே நினைவு ஒரே அடைக்கலம் இறைவன் நாள் முழுக்க நான் தான் உனக்கு அடைக்கலம் நீ உங்க அப்பா உனக்கு உதவி செய்யும் பொழுது நான் நான் ஞாபகம் வராமல் போகலாம் ஒரு ஃப்ரெண்டு உனக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நான் செய்யறேன்னு உனக்கு ஞாபகம் வராமல் போகலாம் பரவாயில்லை அங்கெல்லாம் அட்லீஸ்ட் இந்த ஒரு இடத்துல நீ என்ன நினை நான் மட்டும்தான் உனக்கு இத்தனை நாளாக வாழ்க்கையில் பிக்ஷை போட்டேன்னு நினை நான் தான் உனக்கு போட போற நாள் பூரான்னு இப்ப நினை அப்புறம் மறந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய இனி வரப்போகிற காலத்துக்கும் இனி வரப்போற நாள் வாழ்க்கைக்கும் நான் தான் அடைக்கலம் நான் தான் அதையெல்லாம் முடிவு செய்கிறவன் அப்படின்னு நீ இப்ப நினை இன்னைக்கு நாள் பூரா எப்படி இருக்க போறதுங்கிறத நான் தான் முடிவு பண்ண போறேன் அப்படிங்கறது இப்ப நீ ஒரு அஞ்சு நிமிஷம் நினை இது வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணேன்னு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் நினை இப்ப நீ நினை சரி நான் வெளியில போயிட்டா ஒத்துக்க மாட்டேன் பரவாயில்ல வெளியில போயிட்டா நீ ஒத்துக்க வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த அஞ்சு நிமிஷம் நீ நினைச்சிட்டு இந்த அஞ்சு நிமிஷம் நீ என்னை பார் சுத்தி சுத்தி என்னுடைய போட்டோவா மாட்டி வச்சுக்க ஒரே போட்டோ போர் அடிக்கிறா டிசைன் டிசைனா முருகர் பிள்ளையாரு மாட்டி வச்சுக்க விதவிதமா மாட்டி வச்சுக்க எல்லா இடத்துலையும் நீ என்னையே பார் இறைவனையே பார் நடந்ததுக்கு நடக்க போறதுக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு நீ பார் இந்த ஐந்து நிமிடம் அதற்கு நீ தயாராக இரு எக்யூப்டாக சரி சரி நான் உடனே நினச்சிடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணிடுவேன் கொஞ்சம் அந்த ஃபோன் கால் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசு ஸோ ஏய் அந்த அந்த சாமி எடுத்து ராமு வந்தாங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்ப பேசாத அப்புறம் பேசு அல்லது இங்கே வர்றதுக்கு முன்னாடி பேசிக்குவோம் ஸோ மாம் ஏக்கம் சரது முறைய பூஜைக்கு வந்தால் முன்னாடியே மனசை தயார் பண்ணிட்டேன் நான் வந்து பூஜை அறைக்குள்ள நுழைய போகிறேன் இந்த அஞ்சு நிமிஷம் நான் வெளியே நினைக்க மாட்டேன் அதுக்கு நீ முன் தயாரிப்பு என்னெல்லாம் செய்யுமோ செய்ய பழகு செய்ய பழகு சார் நான் மறந்து போயிட்டு வந்துட்டேன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் பரவாயில்லை செய்யும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை டீல் பண்ணு இல்லை இல்லை எனக்கு முடியவே முடியாது ரொம்ப ரொம்ப அவசரத்தில் இருக்கேன் சரி போய் டீல் பண்ணிட்டு போ இல்லை திரும்ப வர முடியாது பரவாயில்ல இப்படி விட்டுட்டு போ நாளைக்கு இது போல தயாராகுவா பெரிய குற்றம் கிடையாது இதில் ஸ்லீப் ஆனால் உடனே பெரிய குற்றம் அப்படின்லாம் குற்ற உணர்ச்சி தேவையில்லை இது எல்லாமே முயற்சிகள் எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பரவாயில்லை எவ்வளோ தூரம் ஃபெயில் ஆகிறோமோ அதுவும் பரவாயில்லை திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணு இப்போ விளக்கு சொல்லும் போதே உடனே போட் பண்ணிருக்கணும் சில பேர் எதை சொன்னாலும் மிஸ்டர் சீரியஸ் இருக்காங்க மிஸ் சீரியஸ் இருக்காங்க மிஸ்டர் சீரியஸோட மிஸ் சீரியஸ் தான் அதிகமாக இருப்பாங்க இதே ஒண்ணு சொன்னால் ஆ அப்படியா ஐயோ ஏன் அப்படி சொல்லிட்டாராண்டி அப்படி சொல்லிட்டாராண்டி வேற எதுவும் பேசவே கூடாதாண்டி என்ன பண்றதுன்னு தெரியல பேசுனா பேசி தொலைச்சிட்டு போ நாளைக்கு ட்ரை பண்ணு நாளைக்கு ட்ரை பண்ணி முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணு நான் புறவு ஊத்துறதுக்கு மறந்துட்டேனே சார் பரவாயில்ல போய் புறவு ஊற்றிட்டு வா பூஜை பண்ணு நாளைக்கு முன்னாடியே புறவு ஊற்றிட்டு வா ட்ரை பண்ணு இது இதெல்லாம் பெரிய டீல் கிடையாது முயற்சி பண்ணுறது ஆனால் கோல் ஞாபகத்தில் இருக்கணும் உடனே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது ஓ இடையில இடையில எதை செஞ்சுக்கிட்டாலும் தப்பு இல்லையாம்மா போய் போய் செஞ்சுக்கிட்டு வந்துக்கலாம் ஏ அது கொஞ்சம் புற ஊற்றணும் அது நான் பண்ணிக்கிறேன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே போய் புற ஊற்றிக்கிறேன் அப்படி அப்படி திட்டம் போடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஏக்கம் சரணம் பிரஜை அது லட்சியமா வச்சிருக்கணும் எங்கேயாவது இயலாம போச்சுன்னா பரவாயில்லை ஒரு திரும்ப இதை லட்சியமா வச்சுக்கிட்டு இங்க வந்து சார் பேச்சு அப்போ அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் காயேன வாச்சா மனசா உடற்செயல்களால் பேச்சுக்களால் நினைவுகளால் ஏக்கம் சரணம் பிரஜ நான் ஒருவனே ஆக்கிரமித்து இருக்க வேண்டும் உன்னை நீ என்னையே சரணடைந்தீர் எல்லா விதங்களும் உன்னுடைய செயல்கள் எனக்காக இருக்கட்டும் உன்னுடைய வார்த்தைகள் எனக்காகவே இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் எனக்காகவே இருக்கட்டும் என்னுடையதாகவே இருக்கட்டும் வேறு எதுவும் இல்லாமல் இருந்து பழகு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் இருந்து பழகு அவ்வளோ இதான் தியானம் தியானம்னா உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு இல்லை உட்காந்து செய்யறதும் சிறப்பு ஆனால் அதே சமயம் ஒரு பூஜை பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பூஜையில மூணுமே இன்வால்வ் ஆகுது உடல் பேச்சு மனசு மூன்றையுமே அது நெறிப்படுத்துது அப்படி இதெல்லாம் செஞ்சு பழகணும் அப்படி ஒரு நாளில் ஒரு சொற்ப நேரத்தை சிறிது நேரத்தை சர்வதர்மான் பரித்தியஜிய உன்னுடைய சுதர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் மாம் ஏக்கம் சரணம் என்று விரஜ வந்து சேருவதற்காக ஒதுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய் இது ஒன்றாவது நிலை பயிற்சி அப்போ முதல்ல ஒருத்தர் இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு இனிஷியேட் பண்றோம் முதல்ல வந்து பலவிதமான சுதர்மம் இருக்கு ஹோம் ஒர்க் எழுதணும் படிக்கணும் ட்ரெஸ்ஸை துவைக்கணும் அல்லது குளிக்க போகணும் குளிச்சு முடிச்சு தான் வந்திருப்பான் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இது மாதிரி பல வேலை இருக்கு இதுக்கு இடையில என்ன சாமி வர கும்பிடணுங்கிறாங்களே நேரமே இல்லையே பரவாயில்ல பயிற்சி செய் அப்போ இது பயிற்சி பண்ண வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா ரெண்டு நிமிஷம் அந்த மன ஒருமுகப்பாட்டோடு இருக்கிறதுக்கு படிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா வாழ்க்கை முழுக்க குடும்ப ஆசிரமம் வந்ததும் எல்லா அதை அதையும் விடுறதில்லை குடும்பஸ்த ஆசிரமம் வந்ததும் வழிபாட்டை விடுறதில்லை வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு அப்புறம் நாள் முழுக்க சரணம் ரஜ எப்படி அது எல்லா இடங்களிலும் ஈஸ்வர பாவனையை பயிற்சி பண்றது இது என்னுடைய சுதர்மம்னு பார்க்கறதுக்கு பதிலாக இது இறைவனுடைய காரியம் அவரே செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்பது மூன்றாவது என்னன்னா இப்படி பயிற்சி செய்துட்டு இந்த நீ வந்த லைஃப் ஸ்டைல் இருக்கே அதையும் கைவிட்டு விட்டு சன்னியாச ஆசிரமத்திற்கு வா நானே கதி என்னை பற்றிய உண்மைகளை அறிதலே கதி சாஸ்திரம் படித்தலே கதி குருவே கதி என்று அடைக்கலமாக வந்து சேர்ந்து என்னை அடைதலே கதி என்று இரு நானே சரணம் என்று அப்படி மூன்றாவது நிலை பொருள் அப்படி மாம் இயக்கம் சரணம் அப்படி சர்வ தர்மான் பரித்தியஜா இப்படி மூன்று விதமான பொருள் இருக்கு எடுத்த உடனே சுலபமா என்ன தோணும் தவறான பொருள் தான் தோணும் அது இல்லாத பொருள் அது சர்வ தர்மான் பரிந்தேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டுனா ஓ எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு தவறான பொருள் தோன்றும் அது அப்படி இல்லை ஓகே சரி சார் என்னுடைய வழக்கமான கேள்வி என்ன கேள்வி நான் மிஸ்டர் பெனிஃபிட் ஓரியன்ட் என்ன அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன சார் லாபம் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் இப்படி செஞ்சேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அகம் நான் துவா உன்னை நான் உன்னை அகம் துவா சர்வ பாப்பேபிய சர்வ எல்லா விதமான மூன்றாவது பாதத்தில் இருக்கிறோம் கரெக்டுங்களா சர்வ பாப்பேபிய சர்வ எல்லா விதமான பாப்பேபிய பாப்பம் பாப்பங்களில் இருந்து இருந்து பாப்பேபியகா பாப்பங்களில் இருந்து அப்படின்ற லிருந்துன்னு அர்த்தம் பாப்பங்களிலிருந்து எந்த பாப்பத்திலிருந்து எல்லா விதமான பாப்பங்களிலிருந்து இந்த பிறகு செஞ்சது முன் பிறகு செஞ்சது தெரிஞ்சு செஞ்சது தெரியாமல் செஞ்சது சின்ன பாப்பம் பெரிய பாப்பம் வைதிக்கும் பாப்பம் லௌகிக்கும் பாப்பம் பாப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பாப்பங்களிலும் இருந்து மோக்ஷயிஷ்யாமி விடுவிப்பேன் விடுவிப்பேன் அந்த பாப்பங்கள் உன்னை தொல்லா தொல்லை பண்ண இயலாதவாறு நான் உன்னை பாதுகாப்பேன் மறுபிறவி இல்லை அதற்கப்புறம் இல்லை இது வாழும் பொழுது இந்த பாப்பங்கள் உன்னை தொல்லை பண்ணாது இந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் இந்த பாப்பங்கள் உன்னை தொடராது அப்படின்னா நீ திரும்ப பெறவே மாட்டேன் என்னுடன் ஐக்கியமாய் வருவாய் மோக்ஷயிஷ்யாமி உன்னை விடுவிப்பேன் மோக்ஷம்னா விடுதலை மோக்ஷ ஈஷ்யாமின்னா உன்னை அப்படி விடுதலை கொடுத்து விடுவிப்பேன் விடுதலை ஆக்குவேன் மோக்ஷயிஷ்யாமி இந்த சர்வ பாப்பங்களிலிருந்து விடுவிப்பேன் பாப்பங்கள்னா துயரங்களை தரும் ஏதோ கட்டமைப்புகள் அதுக்கு பேர் பாப்பம் அது எந்த கட்டமைப்பா இருந்தாலும் சரி அது வைக்கப்பட்டதே பாப்பம் துயரங்களை கொடுக்கும் கட்டமைப்பு மன வருத்தங்களை கொடுக்கும் கட்டமைப்பு அது எப்படிப்பட்ட கட்டமைப்பாக இருந்தாலும் சரி நபராக இருக்கலாம் பேச்சுக்களாக இருக்கலாம் எண்ணங்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் சம்பவங்களாக இருக்கலாம் ஏதோ வேணாலும் இருக்கலாம் mind is being tortured or disturbed மனம் தொல்லை செய்யப்படுகிறது வாட்டி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு எது காரணமாக இருந்தாலும் அந்த காரணங்கள் பாப்பத்தினால் வருகிறது அந்த காரணங்கள் வராமல் செய்வேன் அதற்கு காரணமான பாப்பத்தை நான் அழிப்பேன் அல்லது அந்த பாப்பத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன் அந்த பாப்பம் உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தாது அல்லது அந்த சூழ்நிலைகள் உன்னை தொல்லைப்படுத்தாது அப்படி நான் உன்னை அகம் துவா சர்வ பாப்பேந்தியாக எல்லா பாப்பங்களிலிருந்தும் மோக்ஷ இஷ்யாமி மோக்ஷ மோக்ஷவிப்பேன் அல்லது விடுவிப்பேன் அப்படி மோட்சத்தை கொடுத்து விடுவிப்பேன் மா சுச்சக அந்த மோக்ஷ ஈஷியாமியோட ஒரு கமா அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு மா சுச்சக அடுத்த பாட்டு சொல்றாரு அப்பா மா சுச்சக சுச்சக அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் கவலைப்படு அப்படின்னு அர்த்தம் சுச்சக கவலைப்படு மா சுச்சக கவலைப்படாதே அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற இதுக்கு மேலே என்ன கேரண்டி கொடுக்கணும் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார் யாருக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியுதோ எடுத்துக்க முடியுதோ அவர் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறது இப்படி ஒரு சரணத்தை அடையும் பொழுது நிச்சயமாக நான் பாப்பத்திலிருந்து விடுவிப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படி ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ரொம்ப கேரான வாக்கியங்களை கொடுக்கிறார் தர்மங்கள் தர்மங்கள் அனைத்தையும் அனைத்தையும் அனைத்தையும் எடுத்தீங்க எடுத்தீங்க எட்டாவது பக்கத்தில் பக்கம் நூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் கடைசி ரெண்டு ஒம்பது ரெண்டு பக்கம் ஸ்லோகம் நம்பர் வந்து அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் கிடைச்சிருந்தா கடைசி ஸ்லோகம் ஆமாம் அறுபத்தி ஆறுன்னு போட்டிருக்கும் பாருங்க கடைசி ஸ்லோகம் பொருள் படிக்க போறோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அதான் படிக்கிறோம் தர்மங்கள் தர்மங்கள் அனைத்தையும் அனைத்தையும் அதாவது அதாவது கடமைகள் கடமைகள் கடமைகள் அனைத்தையும் அனைத்தையும் என்னிடம் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை சர்வ வல்லமை பொருந்திய பொருந்திய எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஆதாரமான பரமேஸ்வரனான பரமேஸ்வரனான என் ஒருவனையே என் ஒருவனையே சரண் அடைவாயாக சரண் அடைவாயாக நான் உன்னை நான் உன்னை பாவங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் விடுவிப்பேன் வருந்தாதே வருந்தாதே அப்படி சர்வ தர்மான் सर्वधर्मा परित्यज्य परित्यज्य मामेकं मामेकं शरणं व्रज शरणं व्रज अहं त्वा अहं त्वा सर्वपापेभ्यः सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मोक्षयिष्यामि மா சுச்சக மா சுச்சக அப்படி இதம் இதம் அடுத்த ஸ்லோகம் தே தே இதம் தே இதம் தே அதான் போட்டுக்கோமா அதான் இருக்கா இல்லை இல்லை அது இல்லை அது இல்லையா நம்ம புத்தகத்துக்கு வந்துடுவோம் இது எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நேரம் பார்த்தாது யா இவம் ஆ அதுக்கு வந்துடும் ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டோம் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் பண்றோம் இமம் இம் இமம் ய இமம் ய இமம் இமம் இமம் பரமம் பரமம் பரமம் பரம குஹ்யம் குஹ்யம் குஹ்யம் குஹ்யம் பரமம் குஹ்யம் பரமம் குஹ்யம் மத் மத் भक्तेषु भक्तेषु मत् मत् भक्तेषु भक्तेषु अभिदास्यति अभिदास्यति अभिदास्यति अभिदास्यति मद्भक्तेषु मद्भक्तेषु अभिदास्यति अभिदास्यति भक्तिं भक्तिं भक्तिं भक्तिं मयि मयि मयि मयि कृत्वा कृत्वा परं कृत्वा परं कृत्वा परं कृत्वा कृत्वा मां मां एव मामेव मामेव एष्यति एष्यति एष्यति एष्यति असंशयः असंशयः असंशयः असंशयः माम् एव माम् एव एष्यति एष्यति असंशयः असंशयः य इमं य इमं मेल मेलोरि य इमं य इमं இமம்ங்க இமாம் கிடையாது இமாம் இமாம் கூப்பிடுற இமம் இமம் பரமம் குஹ்யம் பரமம் குஹ்யம் குஷ் இல்லைங்க குஹ் குஹ்யம் मद्भक्तेषु मद्भक्तेषु अभिदास्यति अभिदास्यति भक्ति मयि भक्ति मयि परां कृत्वा परां कृत्वा माम् एव माम् एव असंशयः असंशयः यह इमं परमं गुह्यं यह यार् அல்லது யாரெல்லாம் யார் இமம் இமம்னா இந்த யார் இந்த பரமம் பரமம்னா உயர்ந்த பரமம் மிக உயர்ந்த என்ன பரம் பரம் கம்ப்யூட்டர்ஸ் பரமபிதா பரலோகத்தில் வாழும் பரமபிதாவே எல்லாம் சாஸ்கிருத வார்த்தை இது ஏதோ ஒரு சட்டம் நான் கேள்விப்பட்டேன் மலேசியாவில் நினைக்கிற பேப்பரில் பார்த்தேன் நல்ல ஒரு இதாக இருக்குது கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்க தீர்ப்பாயிடுச்சு கிறிஸ்தவர்கள் வந்து எங்கேயும் இனிமேல் அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க ஏதோ முஸ்லீம்கள் கேஸ் போட்டிருந்தாங்க அவங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேணும்னா எங்கே போகிறாங்களோ இவங்க காடுன்னு இருக்கிற வார்த்தையை வந்து அந்தந்த மக்கள் காடுக்கு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணிடுறாங்க இப்போ உதாரணமா இங்க நம்மள்ட்ட வந்து காடுன்னு பேசுறதில்ல இங்க கடவுள்னு பேசிடலாம் அதனால தான் நம்ம மக்கள் ஏமாந்து போறாங்க அவன் பேசுறத நம்ப ஆரம்பிச்சிடறாங்க ஓ அவர் கடவுளா ஆமா கடவுள் கடவுள் யாருன்னா பரமபிதா அந்த அவன் கடவுள் யாருன்னா பரமபிதான்னு பரலோகத்தில் வாழுவான் இதெல்லாம் நம்ம வார்த்தை இதை பயன்படுத்திட்டு அவன் ஒரு புது விளக்கத்தை கொடுத்துடுறான் இது ஸோ அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மலேசியாவில போய் அல்லா அல்லான்னு அவன் சொல்ல ஒரு கடவுளை சொல்லியிருக்கிறான் முஸ்லிம்கள் கேஸ் போட்டு விட்டாங்க இவங்க அல்லா சார் நம்மளெல்லாம் மதம் மாத்திட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டு திருப்பி சொல்லிடுச்சு இப்ப கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே அல்லாங்கிற வார்த்தையை கூடாது எதுக்காகவும் பயன்படுத்தாதன்ட்டா ஒரே நீ பாரா முஸ்லீம் மதத்தை பாராட்டுறதுக்காக கூட கிறிஸ்தவன்னா அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஒட்டு மொத்தமாக போட்டுவிட்டான் செயற்கை போட்டுட்டேன் அது ஒரு பெரிய கொடுமை நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து கொடுமை ஆனால் இவன் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு பண்ணது இவன் வந்து இவன் அனாவசியமாக இவன் அந்தந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அவனே மதம் மாற்றாரு மாற்றணும் அவங்களே மதம் மாற்றுறது வந்து கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க இல்லைங்களா முஸ்லீமும் பண்ணுறாங்க நம்ம நாட்டிலே நடக்குது ஒரு மாதிரி குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கடற்கரை ஓரங்கள் ரொம்ப பாவர்ட்டி இருக்கிற ஏரியாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது ஆனால் கிறிஸ்தவர்கள் அளவுக்கு மதம் மாற்றம் இல்லை இல்லை அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டா நீ மதம் மாறி மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் உடன்பாடு கிடையாது இஸ்லாத்தில் அஃபிஷியல் புக்கில் இந்த மாதிரி மதம் மாற்றுறதில் பெருசாக இது சொல்லப்படலை கிறிஸ்தவர்கள் பண்ணுற மெத்தடில் உதவி பண்ணி நிறுவனங்கள் நடத்திடலாம் அதில் இஸ்லாத்தை என்ன சொல்லுதுன்னா நேராக போ மதம் மாறுன்னு சொல்லு குரான ஒத்துக்கோ இதுதான் இறைவன் அனுப்புனதுன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்னா அவனை மதம் மாற்று ஒத்துக்கலன்னா அவனை கொலை பண்ணிடு அவன் இப்படிதான் அந்த புத்தத்தில் போட்டுருக்கு அது அவங்களுடைய அஃபிஷியல் அப்ரோச் எதில் இருக்குன்னா நம்பிக்கை அவங்க வந்து ஒன்ஸ் அறிவிப்பாங்க டிக்ளேர் பண்ணுவாங்க உலகத்துக்கு நீ வந்து இந்த மார்க்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உலகம் கேட்டுக்கணும் கேட்டுக்கலன்னா அவங்க ஒரு தேதி அறிவிச்சுட்டு கொலை பண்ண வருவாங்க இந்துத்துக்கு வருவாங்க அல்லது அறிவிக்காமலும் வரலாம் அந்த நேரத்தில் நீ வந்து அவன் கொலை பண்ண வரும்பொழுது அட்லீஸ்ட் வந்து நீ ஒத்துக்கோ இல்லைன்னா கொலை பண்ணுவாங்க வாங்கிக்கோ அப்படி இப்போ அறிவிச்சுட்டாங்க இப்போ இந்த ஈராக் பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா இந்த ஈராக்கில் ஒரு குரூப் வந்து ஒரு நா அந்த நாட்டில் ஒரு போர்ஷனை பிடிச்சிட்டு நாங்கள் தான் முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க இந்த ஈராக் கவர்மெண்ட் ஏதோ இஸ்லாம் மத சட்டப்படி முழுசாக ஃபாலோ பண்ணலை ஏதோ சில விஷயங்கள்லாம் உலக நாடுகளோட உள்ள உறவுகள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அதை இவங்க ஒத்துக்கல ஒத்துக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு குரூப் வந்து தீவிரவாத ஒரு அமைப்பு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த பகுதி சில ரீஜியனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இப்போ போன வாரத்துக்குள்ளே தான் ஏதோ ஒன்று தனி நாடு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்டு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சோன்னு அறிவிச்சிட்டு அதை அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்களை அரைச்சிட்டு அந்த தலைவர் அந்த ஆட்சியில் ஒருத்தர் உட்கார வச்சவர் அவர் பேர் என்னமோ சொல்கிறாங்க அவர் வந்து உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு தலைவர்னு அறிவிச்சிட்டாங்க அவங்களே இனிமேல் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அவங்க எல்லா முஸ்லீம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்காங்க மற்ற பிரிவுகளுக்காரங்களே கேட்க மாட்டாங்க இவர் அறி ஒன்ஸ் அறிவிச்சுட்டாருன்னா நான் தான் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு தலைவர்னு அறிவிச்சிட்டாருன்னா இதை யார் ஒத்துக்கலனாலும் சரி அது ஹிந்து கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் வேற எந்த ரிலீஜியன்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் முஸ்லீம்னு சொல்லிட்டு நாங்கள் முஸ்லீம்கள் வேற பிரிவு நாங்கள் உங்கள் தலைமையை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றவங்களும் சரி அவங்கள எல்லாம் கொலை பண்ணுறதுக்கு இவருக்கு உரிமை வந்துடுது இனிமேல் இவருக்கு இருக்கிற கடமை என்னன்னா இவர் ஒன்ஸ் அறிவிச்சுட்டாரா நான் தான் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவர்னு அறிவிச்சிட்டாருன்னா இவர் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் படையெடுக்க கொலை செய்ய இவருக்கு உரிமை வந்துடுது அப்புறம் முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய தலைமை யார் ஒத்துக்கலையோ அவங்களே கொலை பண்ணுறதுக்கு இவருக்கு உரிமை வந்துடுது இனிமே அவங்க மேலெல்லாம் போர் தொடுக்கிறதுக்கு இவர் என்ன தன்னை தயார் பண்ணிப்பார் அப்படி அவர் அறிவிச்சிட்டார் சில நாடுகள் அறிவிச்சுட்டு அதில் இந்தியாவும் உண்டு அதில் முதல்ல இந்தியா மேலே நாங்கள் போர் தொடுக்க போறோம்னு அறிவிச்சிட்டார் ஃபருக்கோ என்னமோ அவர் பேர் பேப்பரில் நேற்று பார்த்தேன் அவர் இப்போ அவர் நாடு அமைச்சே இங்கே ஒரு மாதம் கூட ஆகல ஆனால் அவர் போர் டிக்ளேர் பண்ணிட்டார் இதெல்லாம் அவங்களோட டிக்ளேஷன் டிக்ளரேஷன்லாம் சாதாரணம் கிடையாது